ஏன்னா இது விவசாயிகளும் வழங்கணுங்கிறதுக்காக சொன்னது இல்லைன்னா ரொம்ப நகரத்தில் இருக்கவங்களே படிச்சுட்டு போடுவாங்களே பாழுக்கு இறைத்தேன் பாத்தியாப்பா அந்த விவசாயிகள் எல்லாம் நல்லா நிலத்துக்கு வச்சு அளந்து இறைச்சதுனால மாடு கட்டி போரடித்தால் மாயாது என்று சொல்லி யானை கட்டி போரடிக்கும் நாடாச்சு இல்லைங்களா அப்படி நெல் உருவாக்கணும் அப்ப அவங்க எல்லாம் பயனுடைய வயலுக்கு இறைச்சாங்க நீங்களா பாழுக்கு இறைத்தேன் இந்த வெறும் ஒண்ணுமில்லாத வளர்ச்சி இல்லாத இந்த வெறும் பாழுக்கே இறைச்சிட்டேன் பாழுக்கு இறைத்தேன் ஆனா யாரை பணியணும் பரம்பரனை பணியாதே எல்லாருக்கும் தலைவருக்கு தலைவனாயிருக்கிற பெருமானை பணிந்து பணிந்தாமல் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் எதை செய்ய வேண்டாமோ அது செய்யும் பரம்பரனை பணிந்திருந்தால் அது செய்ய வேண்டிய காரியம் அது செய்யல ஆனா பாழுக்கு இறைக்க வேண்டியதில் இறைச்சேன் இப்படி பாழுக்கு இறைத்தேன் பரம்பரணி பணியாதே இப்படியெல்லாம் இருந்த அடியனுக்கு ஏதோ இந்த பிறவியிலேயாவது பெருமான் என்ன செய்தான் ஓடி முதல் சிந்தாத நன்மணி எத்தனை ஓடி போனாலும் செந்தாத சிதறாத இருக்கிற ஒரு மணி உண்டு அது எங்க பெருமான் தான் அதனாலதான் மாசிலாமணி திருவாவூரில் இருக்கிற பெருமானுக்கு மாசிலாமணி ஈஸ்வர் என்று பெயர் மாசிலாமணி மற்ற மணியெல்லாம் மாசு உடையதாக கொஞ்ச காலத்துல போய் நொறுங்கியோ கிருங்கியோ போடும் இது மாசிலாமணி இப்படியெல்லாம் அந்த மாசிலாமணியாக இருந்து ஊடி முதல் சிந்தாத எத்தனையோ காலம் போனா கூட அழியாத நல்ல ஒரு மணி அது என்ன மணி என்ன மணி சார்னு கேட்டார் அடாடாடா கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வா நீ மனிதவனை இதை நினைச்சியாடா என்ன போப்பா சிவபுராணம் கையில இருக்க வேணாமா வாயிலே இருக்க வேணாமா அதனால இது என்ன மணி கோகடியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க அந்த ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி சார் அது வந்ததே அது வந்து என்ன செய்யுது உங்களுக்கு என் பிறவி தாழை பறித்தவா என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் மாறாமோ தாழ்னா என்ன தாழ் தெரியுமா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அந்த தாழ் இந்த தாழ் அல்ல இது தாழ்னா இந்த கால் நர்த்தம் தாழ்னா தாழ்பா என்ன தாழ்பா அந்த பிறவி ஆகிய தாழ்பா இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிற வரைக்கும் உன்னை திறந்து வைக்க மாட்டேன் கூட்டி வச்சிருவேன் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அந்த தாழ் திருக்குறள் ஒரு தாழ் வருத அன்பிற்கும் உடையின் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அந்த தாழ் தான் இந்த தாழ் எதுக்காக இந்த மேற்கோள் சொல்றதுன்னா புலமை காட்டுவதற்கு இல்லை தாழ் என்று சொன்னால் இந்த நகரம் போட்டுட்டா பூட்டுன்னு அர்த்தம் அந்த பெரிய இல்லைன்னா போட்டுட்டா தாழ் திருவடின்னு அர்த்தம் இந்த ரெண்டுக்கு இருப்பற இருந்து இடைப்பட்ட தாள் போட்டா நாக்குன்னு அர்த்தம் நாக்கு தாளாட்டு தாளாட்டு தாள் என்ன நாக்கு நாக்கினால ஆறாரோ ஆயிரோ அது தாளாட்டு அப்ப மூணு தாள் தாழ் என்று இந்த படத்திலானா போட்டா தாழ்பா இந்த லகரம் ஒரு பலஞ்சக்கர அந்த லானா போட்டா தால் நாக்கு இந்த பெரிய லானா போட்டா தாள் கோழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க அங்க தாள் இதெல்லாம் தான் தெரிஞ்சு தெரியுதானே பொண்ணும் இது தமிழ் படிச்சாதானே தெரியும் எது போட்டா என்ன அப்படின்னு உனக்கு இலைய போட்டு சோறு போட்டா பரவாயில்ல எது போட்டா என்னன்னு நாங்க செய்யட்டுமா ஆமா ஆமா ஆமா அந்த புத்தி தான் இந்த புத்தி அதுல மட்டும் இது தெரியுதில்ல எது வச்சாதான் சாப்பிடுவேன்னு இலை போட்டாங்கன்னா எது வச்சா என்ன இலையன்னு வச்சு போட்டாவில்ல தின்ன அது போலதான் எந்த லானா போடணும்னா எந்த லானா தான் போடணும் முருகா முருகா அந்த உரை மாண்ட நல்ல மாற்றியப்பட்ட உரைகளால் சொல்ல தகுந்த உள்ளொளி யாரு பெருமானாகிய ஒளி பெருமானாகி அவங்க அதனால ரொம்ப அருமையா இந்த உள்ளொலிங்க ஒளிங்கிறது என்னன்னு கேட்டா பெருமானி இடையராது நினைய நினைய நினைய அந்த உள்ளத்திலே அந்த ஒளிமயமாக காட்சி தருவானா சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணி சுமையான சித்திய அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த உரைமாண்ட உள்ளொலி அப்படியே வரும் அதெல்லாம் இன்னைக்கு வருது அதுதான் அன்னைக்கு தான் இதெல்லாம் படிச்சதனுடைய பயன் கற்றதனாலாய பயணங்கள் பாலறிவன் நற்றால் தொழார் திருவள்ளுவர் இந்த கற்றதனாலாய பயனெல்லாம் அந்த மாதிரி ஒரு உள்ளொலியை ஒரு காலையிலேயே இந்த ஆன்மா பெறணும் பெற்று மகிழணும் அல்லவா அதுக்காக தான் அந்த உரை மாண்ட உள்ளொளி உள்ளத்தில் ஒளியாக தோன்றுகின்ற அந்த பெருமான் உத்தமன் அவனை போல ஒரு உத்தமன் வேற யாருமே இல்லை தலையாயவன் குணங்கள் அதான் திருவள்ளுவர் என் குணத்தான் தாளை தலை எண் குணத்தான் நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டா மோசமான மூன்று குணம் இருக்கு அவனுக்கு மோசம் இல்லாத எட்டு குணம் இருக்கு எட்டு குணம் இருக்கு இந்த என் குணம்ங்கிறது எத்தனை மூணு சொல்லி போட்டுக்கணும் அதான் என் குணம் இது ரெண்டு சொல்லி போட்டா என் குணம்னு அர்த்தம் ஆமா பாத்தீங்களா ஏழு மூணு சொல்லி போகணுங்க கூடாது எண் என்று சொல்லுகின்ற பொழுது மூணு சொல்லி போட்டா எட்டுன்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி போட்டா என் குணம்னா என் குணம்னு அர்த்தம் நம்முடைய குணம்னு அர்த்தம் அதனால எது போடணும் மொழி படிக்க வேணாமா அதுதான் மொழி அறிவு வேணுங்கிறது மொழி அறிவு என்ன பண்றது என் குணத்தான் தாளை வணங்காத்தலைனாரே அதுதான் இங்க உத்தமன் எட்டு விதமான குணங்கள் உடையவன் அது மனித எல்லையில் இல்லாத அவனுக்கென்றே உரிய குணங்கள் அப்படிப்பட்ட குணமுடையவனாக இருக்கின்ற உத்தமன் வந்து உளம் புகழும் வந்து அப்படின்னு அவன் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறவன் எங்க வந்தான் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அங்க போடுங்க அங்க இருக்கிறவன் கையில ஆனா எங்கே வந்து நிலந்தன் மேல் வந்தருளி கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி திருச்சுவான் அப்போ எங்கேயோ இருக்கிற பெருமான் நான் இருக்கிற திருப்பெருந்துரை அந்த அந்த தரைக்கு வந்தாருதான் நிலந்தன் மேல் வந்தருளி என்ன சாமி செய்தார் நீள் கடல்கள் காட்டி ஏ சாமி அப்ப நீங்க ரொம்ப பெரியவங்க நாயிற்கரையாய் கிடந்தேற்கு எப்படி சாமி அருள் செய்தா தாயில் சிறந்த தயாவான தத்துவ நீ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சிவபுராணம் படிச்சோம்னா போல் அந்த அனுபவம் நிச்சயமா வரும் நம்முடைய ஊழும் பெருமானுடைய அந்த திருவருள் வரும் அதனாலதான் ஏழு வயசுல சிவபிராணத்தை அப்படியே கற்றுக்கொடு நீண்ட நீண்ட நீண்டங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திருவடி நீண்டதல்ல அல்ல அந்த திருவடி ஆதியமந்தவும் இல்லா திருவடி அந்த நீட்சி காலங்கடந்த நீட்சி நீண்ட திருவடினா ஐயா எத்தனை ஒரு பத்தடி இருக்குமான்ற அல்லவா நீட்சி அந்த நீட்சி அது மட்டுமல்ல இத்தனை சேர்ந்த ஒரே ஒரே ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களுக்கு அனுசெய்கின்ற செய்கின்ற திருவடி அதனால நீண்ட திருவிழா இந்த ஒரே எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் யோனிபதிகள் எங்க இருக்கும் பாரார் விசும் புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டர் கரிய பெருமான் எல்லாம் திருவாசல் இருக்கு நல்ல வேலை கேட்டு அப்ப இங்க இதுக்கெல்லாம் பரிமையில உரையில இருந்தார்னா நீட்சி என்பது இன்று அளவை குறித்தது என்று என்னன்னு ஆன்மாக்களின் பக்குவத்தை குறித்தது எழுதிட்டு இப்படிலாம் எல்லாம் ஐயா அவரை எழுதணும் நம்ம திருமுறைகளுக்கெல்லாம் அந்த பழைய பேராசிரியர் ஒரே எழுந்தாங்கன்னா இன்னும் அப்படியே நமக்கு தள்ளுது என்ன பண்றது அதனால பரவாயில்ல கேட்ட வரைக்கும் மகிழ்ச்சி உங்கள் திருவடிகளுக்கு வணக்கம் அல்லவா அதனால இப்படிப்பட்ட உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம்புகளும் அடியனுடைய உள்ளத்துல அப்படியே பூந்தானா பூந்த உடனே கரை மாண்ட காம பெருங்கலரை கடத்தலுமே என் உளத்துல பூந்ததுதான் இந்த உலகியல் உணர்வுங்கிறது தானா ஓட்டம் அனுப்பிச்சு அவர் அது வந்தது பாருங்க அவ இது இது பிடிச்ச ஓட்டம் இங்க நிக்கல இது வரைக்கும் நான் கேட்டா அது பிறவியாகி இதே இருந்துகிட்டு இருந்தது அந்த உள்ளொளி வந்த உடனே தானா ஒரு ஏன்னா அது ஒளி அந்த ஒளிக்கே இதெல்லாம் அஞ்சு அதனால ஆமா எனவே உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே கரைமாண்ட கரையே இல்லாதன்னு அர்த்தம் மாண்டன அது இருந்து செத்து போனதுன்னு அர்த்தம் இல்ல கரையத்த அப்ப ஆசைக்கு ஆசைக்கோர் அளவில்லை என்று சொன்னாரு அது ஆசைக்கோர் அளவில்லை அதான் கரைமான் இங்க காமங்கிறது பெண்ணிச்சை மட்டுமல்ல ஆசைப்படுறது சொல்றதெல்லாம் ஆசை அடுத்த வீட்டுல டீ வந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டா தேவலாம் அவங்க ரெண்டாவது மாடி கட்டினா நம்ம மூணாவது மாடி கட்டினா தேவலாம் அவர் கொஞ்சம் வெள்ளையும் ஜல்லையும் போட்டா நாம கொஞ்சம் வெள்ளையும் ஜல்லையும் போட்டதில்லை இந்த பாலா போன ஆசை தான் என்ன பண்றது திருவள்ளுவர் காமம் வெகுளி மயக்கம் இவை நாமும் கெட கெடும் நோய் வணக்கம் திருவள்ளுவர் காமம் என்ன பொதுவா இச்சை இந்த இச்சை இருந்தா தான் கோபம் வரும் நீங்க விருப்பங்கிற ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க கோபமே வராதுன்னு ஆமா எந்த ஒன்றிலாவது விருப்பம் இருந்தாலும் கோபம் வரும் இப்ப பேருந்துல ஏறீங்கன்னு வச்சுங்க சீட்டு கிடைச்சா போதும்னு இருந்தா தான் முன்னால வண்ணம் முண்டுவோம் கிடைச்சது உட்காருவோம் இல்ல நின்ற வண்ணம் இல்ல இருந்த வண்ணம் சில சமயங்கள் ராத்திரில கிடந்த வண்ணம் நேற்று சிதம்பரத்தில் இருந்து வரும்போது கிடந்த வண்ணம் என்னமோ தெரியல திருவண்ணாமலை வர்ற பஸ் அங்க எட்டே கால் சரியா சில்லையில கேட்டு வச்சிருவேன் அல்ல எட்டையா தான் இங்க நம்ம கொஞ்சம் பன்னெண்டு பன்னெண்டுக்காவது வரலான்னு அப்போ வந்து பன்னெண்டே முக்கால் தான் இங்க வந்தது படுக்கும்போது ஒன்று ஆயிடுச்சு அதெல்லாம் அருமையா இருந்ததுனால அதில் சீட்லாம் அதெல்லாம் போட்டு வச்சவனே கொஞ்ச நேரம் கடந்த வண்ணமும் இருந்தோம் அதுலயே நின்ற வண்ணமும் வந்திருக்கிறோம் அதான் சொல்றது கிடைத்தது திருவருள் கிடைக்கல திருவருள் இப்ப இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னிருந்தாரே அவர் இதேதான் சிங்கமான சன்னிதானம்னா அப்படி சின்ன சன்னிதானமாக எல்லாம் பேசிட்டு இருக்கோம் என்ன புலவர் அப்படின்னு சொல்லும் மதுரை போனா எழுபத்தி மூணு தெற்காவணி மூல வீதி தான் தங்குறது ஏன் அந்த முகவரி ஞாபகம் இருக்குன்னு கேட்டா அங்க பல பல நாட்கள் திருவிழாவில் போனா இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து பேசுவோம் அவங்கதான் தலைமை வைப்பாங்க சரியா இருக்கும் ஆறு மணி அந்த ஆச்சுன்னா அது அஞ்சு அஞ்சு மணி ஆச்சுன்னா மாலையில பூஜை எல்லாம் முடிச்சிடும் அந்த மடத்திலேயே ஒரு ரூம் தந்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அஞ்சரைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடும் ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் கட்டு சாப்பிடக்கூடாது ரொம்ப சரியான அந்த நிர்வகியம் பண்ணுவாங்க அப்படி போகும்போது என்ன பண்ணணும் எல்லா சன்னிதானம் அப்படி பேச மாட்டாங்க அவங்க நாங்கள் அறையில் இருக்கும்போது புலவர் இப்பொழுது சாப்பிட்டா சூடா சாப்பிடலாம் அப்புறம்னா ஆறிடும் பரவாயில்ல சன்னிதானம் இருக்கட்டும் அடியேன் அப்புறம் அப்படின்ற போய் சாப்பிட்டு ஆறு நாற்பது ஆறு ஐம்பது நிற்கும் ஏறும் முன்னாடி எழுபதுனா நேரம் அருமையா சொக்கநாதர் அந்த கல்யாண மண்டபத்துலதான் தான் வச்சா நடுப்புற கயிறு கட்டி இருக்கும்னு இந்த பக்கம் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இதே மதுரையில இப்ப அது வந்து மீனாட்சி கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க அது அவ்வளவு அகலமானது வருவார் ரெண்டே ரெண்டு வார்த்தை திருப்பனந்தார் காசிமடத்த அதிபர் செய்ய அந்த அறக்கட்டளையின் வண்ணமாக இப்பொழுது நம்முடைய புலவர் இவர் பேசுவார் அப்படின்னு இப்படிலாம் இருந்த காலம் முருகா முருகா எனவே அது அப்படி என்ன சொல்லும் எதேன்னு சொல்லிட்டே வரும் கடைசியில் ராத்திரி படுக்கும்போது நான் இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம் இங்க இதெல்லாம் முடிஞ்சு போனோம் மணி பத்து ஒன்பது ஆச்சுன்னா சரி சரி படுத்துக்கும் நடந்தது திருவருள் நடக்கல திருவருள் முடிச்சிடும் அவ்வளவுதான் நமக்கு என்ன முடியும் நடந்தது அதுவும் திருவருள் நடக்கல அதுவும் திருவருள் இப்படி சொன்ன திருவாய் இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னிருந்து சன்னிதானம் குலசேகரப்பட்டினம் என்ன பண்றது இப்படி எல்லாம் எனவே கரை மாண்ட காமம் காமம்னா பெண்ணிக்கு மட்டுமல்ல எந்தது விரும்புறமோ அல்ல பொதுவாக விருப்பம் அர்த்தம் காம பெருங்கடலை கடத்தலுமே அந்த பெருமானுடைய அந்த உள்ளொளியானது என் உள்ளத்துல புகுந்தவுடனேயே இந்த ஆசை என்ற ஒன்று தாமே நீங்கித்தான் இறை மாண்ட இந்திரிய பறவை இருந்து ஓட அருமையான இது இல்ல இந்த இந்திரியங்கள் அஞ்சு இருக்குதே இந்த அஞ்சுக்கு இது வரைக்கும் வேட்டை என்ன என்ன வேட்டைன்னு சரி என்னது கண்ணுக்கு என்ன வேட்டை ஒளியும் ஒளியும் ஆமா இங்க கையில சாதம் வச்சுக்கிட்டு இட்டு வச்சுக்கிட்டு வரும்போது கூட அதை பார்த்தாதான் இங்க சாதம் தொட்டுக்கலாம் அதை பார்த்துக்கிட்டு இது கீழே கூட தொட்டிக்குமா மண்ணில் அதை பத்தி பேச்சு இல்லை ஒளியும் ஒளியும் பாக்குறதா முக்கியம் ஆமா இட்லியை புட்டுறான்னு வச்சுங்க ஏ அந்த நடிகரை வந்து வைக்கிறாங்கடா அப்படின்னு தொட்டுக்கும் போது சட்னி விட்டுட்டு கீழே தொட்டிருப்பான் அந்த மண்ணோட தின்பான் பொதுவா உணவு இருந்துகின்ற பொழுது அந்த உணவில நாட்டம் இருந்து சாப்பிட்டாதான் அந்த உடம்புக்கு நல்லது அப்பதான் நீங்க இப்படி சாப்பிடுறோம் சட்னி ரொம்ப அருமையா இருக்கு சாம்பார் இருக்குன்னு சொன்னா அந்த சத்தெல்லாம் நல்லா இருக்கும் எரியா நினைச்சிட்டு எதையோ சாப்பிட்டோம்னு சொன்னா உண்மையில சத்து கூட வராது அப்படிலாம் தன்னை மறந்து செய்யறமே அப்படி இல்லாமல் இந்த இந்திரிய பறவை கண்ணுன்னா அப்படி செய்யும் காதுன்னா ஏதேன்னு நல்ல அருமையா சிவபிராணம் இருந்ததுன்னா கூட அடாவே திருவண்ணாமலை அடிவர் சொல்லிட்டு போவாங்க எங்கேயா சச்சரவன இரு இரு சத்தம் கேட்குது ஏன் காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் தீர்ந்து போயிட்டு இது நல்ல வேலை எப்பவும் பாடி வச்சான் கொஞ்சம் பாடினான் என்ன பண்றது நாங்க இந்த மாணவர்களுக்கு இந்த வயசு வந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர் பாடம் சொல்றதுனால இதை ஒண்ணு நடப்ப கலந்துக்கிட்டோம்னா இல்லைன்னா கொஞ்சம் இப்படி காத ஆனா நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் அது மாதிரி இந்த இந்திரிய பறவைகள்ல ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு வேலை செய்யும் காது ஒண்ணு கேட்கும் கண்ணு ஒண்ணு பறக்கும் இந்த அஞ்சு இந்திரியமாகிய பறவைகளும் அந்த உள்ளொளிங்கிற அந்த ஒன்றை அப்படியே அப்படி பூந்த உடனே என்னாச்சுன்னாரு இந்த ஐந்து பறவைகளுக்கு இன்னுமே நமக்கு திங்கிறது இங்க உணவு இல்லை ஏன் இது இந்த ஆன்மா இறைவழிப்பட்டு விட்டது இனிமே நமக்கு வேண்டியது ஒலிய ஒலியமோ அல்லது வந்து எதுன்னா சிங்கர் பீரோ அதுவோ இதுவோ எல்லாம் சாப்பிட முடியாது அதெல்லாம் ஓடி போச்சு அந்த பறவை எல்லாம் ஏ விட்டு வாங்கடா இந்த ஆள் சரிவில்லை அப்படின்னாரு அவர் பாருங்க ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன செவ்வோ சிதேஸ்வரியான போதும் இங்க ஐந்தையும் பறவையினர் அங்க வேடர்னர் அதனால இதுவரைக்கும் இந்த ஐந்து பொறி வழி போனதுதான் நம்ம இருந்தது திருவள்ளுவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தம் காப்பான் வரன் என்னும் வைத்திற்கோர் வித்து வணக்கம் ஒருமையில் ஆமை போர் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து இவரை போய் கடவுள் கொள்ளு இல்லாதவங்க நான் திருவள்ளுவர எவ்வளவு அருமையான புலவர் கடவுள் தலை சிறந்த பெரும்பலவர்லாம் திருவள்ளுவர் அதனால எனவே இந்த ஐந்து பறவை பாருங்க பறவைகள் இப்ப இந்த மாதிரி என்னுடைய பெருமானாகி அந்த பேரொழியின் உள்ளத்துல பூந்தவளுமே இந்த ஐந்து பொறிகளும் தன் தன் வழி தன் வழி போகல அப்போ என்னுடைய நெறிவடி வந்துட்டது அப்ப இதுவரைக்கும் வேற வேற புறம் போன அந்த பறவைகள் இப்பொழுது புறம் போகாது என்ன வந்துட்டது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் பெருந்து சாத்விகமேயாக எல்லாத்துக்கும் திருமறை திருமறை அப்ப அந்த ஐந்து பறவைகள் இது வரைக்கும் அங்கங்க ஓடினதெல்லாம் எல்லாம் தரைப்படுத்தி அண்ணா அண்ணாமலையாரே பார்க்க அந்த பறவைகள் இறை மாண்ட இந்திரிய பறவை எனக்கு இதுவரைக்கும் அது இறைன்னா தன் தன் இச்சை போனது இறை இது இறைவடி போகின்ற பொழுது போச்சு அதெல்லாம் எல்லாம் ஓடி போச்சான் இறை மாண்ட இந்திரிய பறவை இருந்து ஓட ஓட்ட முடிச்சு ஓட்ட முடிச்சு போயே கூட்டுது உரை மாண்ட இருந்து ஓட துறை மாண்டவாபாரி தோழோக்கம் ஆறாமோ பெருமானே நமக்கு மீண்டும் அந்த காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறான் இப்படி இருக்கிறதெல்லாம் பாடி எண்ணி முன்ன போடி முன்ன போடி தோல்லையே நான் பின்னால பிடிச்சிட்டு வர்றேன் இந்த தோல் நோக்கம் ஆடாமோ விளையாட்டா ஆனா மிக பெரும் செய்திகளை பேசினார் துறைமாந்தன அந்த அந்த பெருமானுடைய அதில் கூட நூறு நூறு இது இருக்குது பாடம் இருக்குதுன்னு இருந்து துறை மாண்டவா பாடின பல்வேறு அமைப்புல நாம் இதுவரைக்கும் போன அந்த உள்ளம் நீங்கி ஒரு நடிப்பட்டு வந்தது அந்த மாதிரி அல்லது துறை மாண்டவா பாடின பெருமானாகிய அந்த காட்சி மாண்டவா மாட்சிப்பட்டிருக்கு பாத்தியா இன்னும் சொல்லலாம் ஆனா பெரியவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் அல்லவா துறை மாண்டவா பாடி தொல் தோல் நோக்கமாடாமோ இது அருமையாக நமக்கு தோல் நோக்கம் நிறைவாயிற்று